घोष्येत अचेतने प्रधाने भवति आत्मशब्दः आत्मनः सर्वार्थकारिको वा भवति आत्मशब्दः ममात्मा भस्रसेनः इति कन्नडे ತದೈಕ್ಷತಾನ அந்த சத்துன்னு சொல்லப்பட்டது பிரதானம் இல்லை ஆத்மாதான் ஈக்ஷணம்ங்கிறது கௌரவமான சொன்னதாக இருக்கட்டுமே வாஸ்தவமான ஈக்ஷணம் முக்கிய ஈக்ஷணம் சொல்லணும்னு என்ன அவசியம் கௌனமான ஜடத்துக்கு கூட ஈக்ஷணம் சொல்லலாமே இல்ல சொல்லலாம் இந்த இடத்துல சொல்ல முடியாது ஏன்னா இதே சற்பதார்த்தத்தை ஜீவனுக்கு ஆத்மான நிலை கொண்டு நிரூபணம் பண்றது ஏன் ஜீவனே அந்த என்னுடைய ஆத்மான ஜீவனுக்கு ஆத்மாவான சத்பதார்த்தத்தை நிர்தேசம் பண்ணிருக்கு சத்பதார்த்தத்துக்கு ஆத்மாவான ஜீவனை சொல்லிருக்கு ஆகையால இந்த சத்பதார்த்தம் ஜடமாக இருக்க முடியாது அப்படின்னு இப்ப என்ன சந்தேகப்படுறாருன்னா இந்த ஆத்ம சப்தத்தை சொல்லி வச்சேன் நீங்க வந்து தீர்மானம் பண்ண முடியாது இந்த ஆத்மசப்தம் கூட கௌரவமாக இருக்கலாம் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கு இருக்கலாம் எப்படின்னா ஒரு ராஜா தனக்கு ரொம்பவும் வேலை செய்யக்கூடிய சகல காரியத்தையும் கிரகி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கிருத்திய இடத்துல ஒரு மந்திரின்னு வச்சுப்போமே மந்திரிட்ட நான் வேற அவன் வேற இல்லைங்கிறான் மம ஆத்மா பத்ரசேனகா பத்ரசேனகான அவனுடைய பேரு நானும் அவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் மம ஆத்மா என்னுடைய ஆத்மா தான் அந்த பத்ரசேனன் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த இடத்துல ஆத்மாங்கிற சப்தத்தை முக்கியமாக வச்சுக்க முடியாது இல்லையா கவனமாத்தானே வச்சுக்கணும் ராஜா வேற அந்த பத்ரசேனம் வேறதான் அப்படி இருந்தாலும் பத்ரசேனா மம ஆத்மா அப்படிங்கிற விவகாரம் இருக்கு லோகத்துல அதே போல இந்த சத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தமாக நாம பிரதானத்தையே வச்சுப்போம் ஜீவன் வேற பிரதானம் வேற இருந்தாலும் பிரதானம் ஜீவனை தனக்கு ஆத்மாவாக சொல்லலாம் ஜீவன் பிரதானத்தை தனக்கு ஆத்மாவாக சொல்லலாம் ஜீவனுக்கு ஆத்மாவாக பிரதானத்தை சொல்லலாம் ஜீவனுக்கு ஆத்மா அந்த பிரதானம் சொல்லலாம் கௌனமாக இந்த பிரயோகம் பண்றதுக்கு குணம் என்ன காரணம் என்னன்னு ஒண்ணு சொல்லணும் அந்த காரணம் கூட இங்க இருக்குன்னு சொன்னான் ராஜா அந்த பத்திரசேனனை பார்த்து நானும் அவனும் ஒண்ணு நீ என்ன சொல்றான் அவ்வளவு பிரீத்தி தன்னுடைய சகல காரியத்தையும் கவனிச்சுக்கிறான் தனக்கு வேண்டிய சகலத்தையும் பார்க்கிறான் இப்ப ஜீவனுக்கு வர வர வேண்டிய சகலத்துக்கும் சகலமான சுகதுக்கானுபவத்துக்கும் நிர்வாகம் பண்றது இந்த பிரதானம் தான் பிரதானம் இருக்கு இதுதான் அவனுக்கு சுகதுக்கம் எல்லாத்தையும் கொடுக்கறது அது மாத்திரம் இல்ல மோட்சத்தை கூட பிரதானம் தான் கொடுக்கறதுன்னு சாங்கிய சித்தாந்தம் போகம் அபவர்க்கம் அதாவது சம்சாரம் மோட்சம் இது ரெண்டுமே ஜீவனுக்கு கொடுக்கறது பிரதானம் தான் இது பிரதானம் அனுகிரகம் இல்லைன்னா இவனுக்கு ஞானமே வராது ஏன்னா ஞானங்கிறது பிரதானத்துடைய ஒரு விகாரம் புத்தி விகாரம் அதனால பிரதானம் தான் இவனுக்கு போகம் மோகம் எல்லாத்தையும் கொடுத்து உபயோகப்படுத்துறது உபயோகப்படும் அப்படி இருக்கிறதுனால ஜீவனுக்கு ஆத்மான பிரதானத்தை கவனமாக நிர்தேசம் பண்ணலாம் கொண்டு கேள்வி அச்சேதனேபி பிரதானே பவதி ஆத்மசப்தா ஆத்மசப்தம் அச்சேதனமான பிரதானத்துக்கு கூட பிரயோகம் செய்யலாம் காரணம் ஆத்மன சர்வார்த்த காரித்வா ஆத்மாவுக்கு வேண்டிய சகலத்தையும் அது செய்யும் யதா ராஜ்யா சர்வார்த்த காரிணி கிருத்தி பவதி ஆத்மசப்தா மமாத்மா பத்ரசீனா அந்த ராஜ திருஷ்டாந்தத்தை விட இந்த திருஷ்டாந்தம் இன்னும் கூட விசேஷமா இருக்கு ராஜாவுடைய எல்லா காரியத்தையும் அந்த பிரச்சனை செய்யறான்னு சொல்ல முடியாது சில காரியங்கள் தான் அவன் செய்ய முடியும் ராஜா போஜனம் பண்றாங்கன்னா அந்த போஜனம் ராஜா தான் பண்ணியாகணும் இல்லையா அதெல்லாம் அவன் பண்ண முடியாது ஆனா இங்க எப்படின்னு சொன்னா எல்லாமே இந்த என்ன சொல்றது ஆத்மா வெறும் நிர்லேபகா சைதன்யம் மாத்திரமா இருந்துருக்கு ஆத்மா செய்ய வேண்டிய சகலத்தையும் அந்த பிரதானம் நிர்வாகம் பண்றது அதனாலதான் பிரதானத்தை ஜீவனுக்கு ஆத்மான சுருதி சொல்லியிருக்குன்னு வியாக்கியானம் பண்ணலாமே பிரதானம் ஹி புருஷஸ்ய ஆத்மனா போகாபவர்த்தம் குருவத்து உபகரோதி அதான் போகம் அபவர்த்தம் இது ரெண்டையும் இந்த பிரதானம் தான் அவனுக்கு ஏற்படுத்த அதனால உபகாரம் பண்றதான் ராஜ்யவ திருஷ்டா சந்தி விக்கிரகாதிக்கு வர்த்தமானா ராஜாவுடைய திருத்தனானவன் அவன் அந்த ராஜநீதியை அனுசரிச்சு சந்தி விக்கிரகம் அப்படின்னா அவனோட அடுத்த தேசத்தினுடைய ராஜாவோட இவன் வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறது சந்தி பண்ணிக்கிறது அதுக்கெல்லாம் பண்றது கூட இவன் தான் ராஜா பண்ண வேண்டியதாலேயே அவன் பண்றான் சில இடத்துல யுத்தம் பண்ணி அவனை தோற்கடிக்கணும்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஏற்பாடு இவன் தான் பண்றான் அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன நான் வேற அவன் வேறன்னு இல்லை அவன் சொன்னா நான் சொன்ன மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல மமாத்மா சித்திரசேனா அப்படின்னு லோகத்துல சொல்லுவது ஆக ஆத்மா ஜீவனுக்கு ஆத்மான்னு சொல்லி இருக்கிறத வச்சுட்டு நீங்க இந்த சச்சப்தார்த்தம் பிரதானம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆச்சா அது மாத்திரம் இல்லை இன்னொரு நிமிஷம் கூட நீங்க ஏற்கனவே சொன்ன சித்தாந்தத்தை ஆட்சேபிக்கலாம் அதாவது இப்போ இந்த ஆத்மசப்தமே கௌடமாக இருக்கட்டுமேன்னு ஒரு சங்கையை கிளப்பி ஏற்கனவே சொன்ன சித்தாந்தத்தை இந்த பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறார் இன்னொரு விதமா கூட அதே சித்தாந்தத்தை ஆட்சேபிக்க முடியும் இந்த ஆத்மாங்கிற சப்தம் இருக்கு ஆத்மசப்தம் சேதனனை தான் சொல்றது அப்படின்னு ஒண்ணு நியமம் இல்லை ஆத்மசப்தம் சேகன பதார்த்தத்தை தான் சொல்றதுன்னு சொல்ல முடியாது ஆத்ம சப்தத்துக்கு பல அர்த்தத்துல பிரயோகம் இருக்கு அதனால இந்த இடத்துல இந்த ஆத்ம சப்தத்துக்கு வேற ஏதாவது ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் எப்படி உதாரணம் சொல்ற அத்தவா ஏக ஏவ ஆத்மசப்த சேதன அச்சேதன விஷயோ புருஷி சப்தம் என்னமோ ஒண்ணுதான் சேத்தனனுக்கும் ஆத்மான பேரு இதுக்கும் ஆத்மா அப்படின்னு பேரு எப்படி பூதாத்மா இந்திரியாத்மா இது பிரயோக தரிசனம் அடிச்சிட்ட பிரயோக தரிசனம் அந்த பூதாத்மான்னு சொல்றாரு இந்திரியாத்மான்னு சொல்றாரு அது என்னென்ன பூதம் இந்திரியம் இதெல்லாம் சேத்தனங்கிற அர்த்தமாவே இல்லை இந்திரிய ஸ்வரூபம் கடாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க கடாத்மான்னு சொன்னா கடஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக சேதனமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆத்மசப்தத்தை கொண்டு இந்த பிரதானம் சேதனமாக இருக்கணும் அப்படின்னு நியமம் பண்ண முடியாது यथा एक एव ज्योतिश्शब्दः கிரகுஜ்வலனவிஷயம் ஒரே சப்தம் பல அர்த்தத்துல வரலாம் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமா எடுக்கின்றார் ஜோதிகின்னு ஒரு பதம் ஜோதிகி அப்படின்னு சொன்னா அது பிரகாசம் நெருப்பு அப்படிங்கறது சொல்றது அதே ஜோதிஷ் சப்தத்துக்கு வசந்தே வசந்தே ஜோதிஷா விஜயிதா அப்படின்னு சொன்னா ஜோதிகின்னா ஜோதிஷ் சோம யாகம்னு சோம ஜோதிஷிங்கிற பதப்பிரயோகம் இருக்கு அப்ப ஒரே ஜோதிஷ் சப்தம் கிரது அதாவது யாகத்தையும் சொல்றது ஜோதிஷோமங்கிற யாகத்தையும் சொல்றது அக்னியையும் சொல்றது அதே மாதிரி ஒரே ஆத்மசப்தம் சேதனம் அச்சேதனம் ரெண்டுக்கும் வரலாமே யதா ஏக ஏவ ஜோதிஷப்தா கிரது ஜுவலன விஷய தத்திர குத ஏகத்து ஆத்மசப்தா ஈக்ஷதே ரஜௌனத்துவம் இது அதனால இந்த ஈக்ஷணத்தை கவனமாக வச்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ என்ன காரணம் காமிச்சியோ ஆத்மசப்த பிரயோகம் இருக்கிறதுனால இப்ப வச்சுக்க முடியாதுன்னு சொன்னீங்க அந்த காரணத்தை நான் ஆட்சேபிக்கிறேன் இந்த ஆத்மசக்தம் ஜடமான பதார்த்தத்துக்கும் பிரயோகிக்க முடியும் அத்த உத்தரம் பசதி தன்னிஷ்டசிய மோக்ஷோபதேச ஒரு நியமம் கௌனமான ஒரு ஒரு பதார்த்தம் முக்கிய பதார்த்தத்துடைய காரியத்தை செய்ய முடியாது மாணவகனை நம்ம வந்து அக்னி அப்படின்னு சொல்லலாம் அக்னியர் மாணவகா ரொம்ப தேர்ச்சியா இருக்கிறதுனா நெருப்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப உத்கஷ்டமான சரித்திரம் உள்ளவால அவன் நெருப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நெருப்புன்றது தொட்டா சுடும் ஆனா இவன் சுடுவாங்க அர்த்தம் நெருப்பை வச்சுட்டு பாட்டாளிகள் பண்ண முடியும் ஆனா இவனை வச்சுன்னு பண்ண முடியாது முக்கிய அக்னி செய்யக்கூடிய சகல காரியத்தையும் அவன் செய்ய முடியாது முக்கியமான அக்னி செய்யக்கூடிய முக்கியமான காரியத்தை கூட அவனால் செய்யவே முடியாது ஆனா அப்படி நீங்க வச்சுட்டீங்களானால் இங்க ஆத்மாவை தெரிஞ்சின்றால் ஆத்ம ஜானங்கிறது மோட்சத்துக்கு சாதனம்ங்கிறது வேதாந்த சித்தாந்தம் வேதாந்த சித்தாந்தம் மாத்திரம் இல்ல அஞ்சாருக்கும் அந்த சித்தாந்தம் தான் ஆத்ம ஆத்மஜானம் தான் மோட்சம் உண்டா பிரகிருதி ஆத்ம ஜானம் அவளுக்கும் தேவைப்படுது அப்ப அந்த ஆத்ம ஜானம் முக்கிய ஆத்ம விஷயமா இருந்தால் தானே மோட்சத்தை கொடுக்க முடியும் இல்லையா உன்னுடைய இந்த ஆத்மா கவுன ஆத்மாவாக இருந்துவிட்டா இருந்துவிட்டதுன்னு சொன்னா முக்கிய ஆத்ம ஜானத்தினால வரக்கூடிய மோட்சத்தை இந்த கவுனமான ஆத்ம ஜானம் எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஆனால் இந்த உபனிஷத்துல இதுக்கு மேல இந்த ஆத்ம ஜானிக்கு மோட்சம் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதனால மோட்சா மோட்சத்துக்கு சாதனமான தியானத்துக்கு விஷயமாக இருப்பதாலே இந்த ஆத்மா கவுன ஆத்மாவாக இருக்க முடியாது முக்கிய ஆத்மாவாகத்தான் இருக்கணும் சூத்திரக்காரர் சொல்றார்